<laughs> இவன் யார் தெரியுமா பஸ்மாசுரன் நான் யார் தலைமீது கை வைத்தாலும் அவன் பஸ்மமாக வேண்டும் என்ற வரத்தை பரமேஸ்வரனும் பெற்றவன் அப்படி ஆகுமா ஆகாதா என்று பரமேஸ்வரனையே பரீட்சை செய்ய முனைந்தவன் ஒரு நாள் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்தனர் அதிலிருந்து அமிர்த கலசம் வர அதை அசுரர்கள் எடுத்துக்கொண்டனர் தேவர்கள் ஏமாந்தனர் தந்திரத்தினால் அசுரர்களை வஞ்சிக்க நினைத்த நாராயணன் மோகினி ரூபமாக மாறி அசுரர்களிடம் சென்றார் மோகினியின் அழகில் அசுரர்கள் மயங்கியிருக்கும் நேரத்தில் தேவர்கள் அமிர்தத்தை சாப்பிட்டு விட்டனர் பிறகு மோகினி பஸ்மாசுரனை வதம் செய்யச் சென்றாள்